ஹதீஸ் எண்பத்தி இரண்டு ஹிந்த் பிந்த் அபி உமையா ஹுதைஃபா அல் மக்சூமியா என்ற பெயர் கொண்டவரும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனைவியும் நம் அன்னையுமான உம்மு சலாமா ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டால் பிஸ்மில்லாஹி தவக்கல் டு அலல்லாஹ் அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க அன் அதில்ல أو என்று கூறுவார்கள் துவாவின் பொருள் அல்லாஹுவின் பெயரால் புறப்படுகிறேன் அல்லாஹுவிடமே பொறுப்பாக்குகிறேன் இறைவா நான் வழி தவறுவதை விட்டும் வழி தவற செய்யப்படுவதை விட்டும் நான் சருகி விடுவதை விட்டும் பிறரால் சருகலுக்கு உள்ளாவதை விட்டும் நான் அநீதம் செய்வதை விட்டும் பிறரால் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் நான் அறிவெளியாக ஆவதை விட்டும் நான் அறிவெளியாக ஆக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் திருமிதி மூன்று நான்கு இரண்டு ஏழு அபுதாவுத் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு